திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் இரும்பூளை திருச்சிற்றம்பலம் சீரார்களே தொழுவீரிது செப்பீர்வாரார் முலை மங்கையோடும் உடனாகி ஏறாரிரும்பூளையிடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சமுதுண்ட கருத்தே தொழலார்கழலே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழிகோள் வளையோடுடனாகி எழிலாரிரும்பூளையிடம் கொண்ட ஈசன் கழல் தான் கரிகானிடையாடு கருத்தே அந்த பாலடிகை தொழுவீரீரே மின் போல் மருங்குல் மடவாளோடு மேவி இன்பூளையிடம் கொண்ட ஈசன் பொன் போர் சடையேர் புனல் வைத்த பொருளே நச்சி தொழுவீர்கள் நமக்கிது சொல்லீர் கச்சி பொலி காம கொடியுடன் கூடி இச்சி திருபூளையிடம் கொண்ட ஈசன் உச்சி பலி கொண்டுழலூனே சோ நற்றாந்தடியே தொழுவீரிது சொலீர் நற் ற்றாங்குழல்லங்கையொடும்புடனாகி எற்றே இரும்பூளையிடம் கொண்ட ஈசன் புற்றாரரவோடென்பு பூண்ட பொருளே தோடார் மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீர் சேடார் குழற்சேயிழையோடுடனாகி ஈடாயிரும்பூளையிடோ கொண்டகீசன் காடார் கடுவேடுவனான கருத்தே ஓருக்கும் மனத்தன் பருளீரிது சொல்லீர் பருக்கை மதவேழமுறி துமையோடும் இருக்கை இரும்பூளையிடம் கொண்ட ஈசன் அறக்கன் தருளாக்கியவரே துயராயின நீங்கி தொழும் தொண்டர் சொல்லீர் கயலார் கருங்கண்ணியொடும் உடனாகி இயல்பாயிரும்பூளையிடம் கொண்ட ஈசன் முயல்வாரிருவர் எரியாகிய மொய்பேம் துணை நன்மலர் தூய் தொழு தொண்டர்கள் சொல்லீர் பனை மென்முலை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இரும்பூளையிடம் கொண்ட ஈசன் அடைவில் சமன் சாக்கியமாக்கியவாரே எந்த இரும்போளையிடம் கொண்ட ஈசன் சந்தம்பையில் ஷண்பயுள் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ் பிய பதிவை வல்லார் பந்தம் மருந்தோங்குவர் பான்மையினாலே சுவாமி காஷி ஆரண்யேஸ்வரர் அம்பாள் இலவார் குழலி திருச்சிற்றம்பலம்